الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تحاسدوا ولا تناجشوا ولا تباغضوا ولا تدابروا ولا يبع بعضكم على بيع بعض وكونوا عباد الله إخوانا المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يكذبه ولا يحقره التقوى ها هنا ويشير إلى صدره ثلاث مرات بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم كل المسلم على المسلم حرام دمه وماله وعرضه رواه مسلم அன்புக்குரிய முசல்லின்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸு முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸு அர்பைன் நவவி என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து இந்த ஹதீஸ் அபு ஹுரீரா ரதியன் அவர்கள் அறிவித்த ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸு இந்த ஹதீஸின் முதல் பகுதியை நாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வசல்லம் கூறினார்கள் ல தஹா சது நீங்கள் ஒருவருக்கு ஒருவரை ஒருவர் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் ஒலா ஜஷு ஒருவருக்கொருவர் போட்டியாக விலைகளை உயர்த்தி கேட்க வேண்டாம் ஒல தபாகபு ஒரு ஒருவருக்கு ஒருவர் தன்னை வெறுக்க வேண்டாம் ஒல ததபரு ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய முகத்தை அல்லது தன்னுடைய பின்புறத்தை திருப்பிக் கொள்ள வேண்டாம் ஒல பை பகும் அல பை இபாப் உங்களில் ஒருவர் இன்னொருவருடைய வியாபாரத்தில் வியாபாரம் செய்ய வேண்டாம் அல்லாவின் அழியார்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாகி விடுங்கள் அன்புக்குரிய முசலிம்களே இன்ற ஹதீஸ் மிகவும் சிறந்த மற்றும் மாபெரும் ஒரு ஹதீஸாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லா அலி வசல்லம் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் எப்படி அவன் பழக வேண்டும் குறிப்பாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய அவன் தொடர்பு கொள்ளுகின்றான் அவன் பழகுகின்றான் என்றால் எப்படி பழக வேண்டும் என்று முழுமையான ஒரு ஃபார்முலாவை இங்கு கூறியிருக்கின்றார் அதில் முதல் விஷயம் ல தஹாசது நீங்கள் ஹசது செய்யாதீர்கள் ஹசத் என்று நாம் பார்க்கணும் பொறாமை கொள்ள வேண்டாம் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் பொறாமை என்றால் என்ன ஷேக் ஹுசேமின் ரஹிமல்லா சில உலமாக்குடைய கருத்து இங்கு கூறுகின்றார்கள் குரான் என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த நியமத்து அருள்கொடை அது செல்வமாக இருக்கட்டும் அல்லது அவனுடைய வசதியாக இருக்கட்டும் அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் அல்லது அவனுடைய உடல் நலமாக இருக்கட்டும் இந்த கொடுத்த இந்த அருள்கொடையை அதை கொண்டு பொறாமை கொள்வது ஒரு மனிதனுக்கு கொடுத்த அந்த அருள்கொடையை பார்த்து பொறாமை கொள்வது சிலர் கூறுகின்ற அந்த பொறாமை கொள்வது எதற்கு அவனிடம் இது இருக்கக்கூடாது எனக்கு கிடைக்கல அவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடியது பொறாமை ஆனால் பொதுவாக உண்மையான ஒரு விஷயம் பார்த்தோம் என்றால் அது எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைக்க வே கிடைக்கக்கூடாது என்று நாம் அது கருதினாலும் கருதாவிட்டாலும் ஒரு கொடுக்கப்பட்ட அருள்கொடை கொடுக்கப்பட்ட நெம்மத்து அதை பார்த்து நாம் பொறாமை கொள்வது இது தடை செய்யப்பட்டது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு கொடுக்கின்றான் யாருக்கு நாடா அவர் நாடுவில்லையோ அவனுக்கு கொடுப்பதில் இது இரண்டும் அவனுடைய ஹெக்மத்து அவனுடைய ஒரு அவனுடைய ஒரு ஹெக்மத்தாக இருக்கின்றது அதை நாம் அதற்கு எதிராக அல்லது ஏன் அவனுக்கு மற்றும் கொடுத்தான் எனக்கு கொடுக்கவில்லை என்று நாம் கேள்வி எழுப்ப முடியாது ஆக முதல் விஷயம் இங்கு சொல்லக்கூடியது என்ன ல தஹாசது ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு பொருந்தி கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது குறிப்பாக மனித ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிடம் எப்பொழுதும் அவன் பொறாமை கொள்ளக்கூடாது ஒலா ததா ஜஷு இரண்டாவது விஷயம் சொல்லப்பட்டது ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக விலைகளை உயர்த்தி கேட்க வேண்டாம் நஜஷ் என்பது அரபி மொழியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தனாஜஷ் இது எப்படி என்றால் ஒரு மனிதன் ஒரு வா ஒரு விஷயத்தை ஒரு பொருளை வாங்க செல்கின்றான் அந்த வாங்க செல்லும் பொழுது எடுத்துக்காட்டாக நான் பேரம் பேசுகின்றேன் எனக்கு நூறு ரூபா கொடுங்க என்று இன்னொருத்தர் வராது அவருக்கு இந்த பொருளை வாங்குறது விருப்பம் இல்லை அவர் வாங்கிறது விரும்பவும் இல்லை என்ன அந்த ரேட்டை ஏற்றணும் அந்த சொல்லப்பட்ட ரேட்டை ஏற்ற நான் வந்து நூறு ரூபாய்க்கு பேசி கொண்டிருக்கிறேன் இரண்டாவது நபர் வந்து நான் நூற்றி பத்து கொடுக்குறேன் நீ எனக்கு கொடுங்க அதுக்கு என்ன செய்வான் நானே கொடுக்குறேன் இவ்வளோ நல்ல பொருள் நீ நூற்று நூறு ரூபாய் கொடுக்குறீங்க நான் நூற்று பத்தா கொடுக்குறேன் நீ எனக்கு கொடுத்துட்டு சொல்லும்பொழுது அவன் என்ன செய்வான் நூறுக்கு பேசி கொண்டு வந்த நான் நூற்றி பத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போது இவன் இரண்டாவது தரப்பில் வந்தவன் அவனுக்கு அந்த பொருள் வாங்கணும் என்ற எண்ணமும் இல்லை விருப்பமும் இல்லை எதற்காக அந்த ஒன்று வியாபாரம் செய்யக்கூடியவனுக்கு லாபத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக செய்கின்றான் இதுவும் ஹராமாக்கப்பட்டது இது மாதிரி செய்வதும் தவறாக இருக்கின்றது அதே போல் மூன்றாவது விஷயம் அல்லாஹ் நபி சொல்லா சிலம் கூறிய விஷயம் என்ன இது இதனால் என்ன ஆகும் ஒன்று அதே போல் சிலர் என்ன செய்வாங்க நூறு ரூபாய்க்கு வாங்குறேன்னா என்னுடைய சகோதரர் வந்து என்ன ரூபாய்க்கு வாங்க உனக்கு எண்பதுக்கு வாங்கி தரவா போகலாம் சொல்லிட்டு கூப் இதுவும் தவறாக இருக்கும் ஒன்று வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிக்கு அவருடைய அவருக்கு பலன் தரக்கூடியதாக பலன் பெற்று தரக்கூடியதாக இருந்தாலும் இதையும் தவறு அல்லது வாங்கக்கூடியவனுக்கு அவர்களுக்கு இடையே நடந்து கொள்ளக்கூடிய நடுவில் அவர் சென்று உனக்கு இந்த விட கம்மியாக வாங்கி தரவான்னு சொல்லிட்டு இது செய்ததும் இது அவருக்கு முன்னால் இதுவும் ஒரு தடை செய்யப்பட்டது ஏனென்றால் இருவர்களுக்கிடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை அது ஒரு பகைமாகவும் பகைவமாகவும் அல்லது ஒரு ஒரு வெறுப்பாகவும் ஏற்படும் இது மார்க்கம் அனுமதித்தில்லை மூன்றாவது விஷயம் ஒல தபாகவோ ஒல தபா ஒருவருக்கு நீங்கள் வெறுக்க வேண்டாம் இங்கு ஒருவருக்கு ஒருவர் வெறுக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்லா அலிசன் கூறினார்கள் ஏனென்றால் இங்கு பொதுவாக வெறுப்பது என்ன அர்த்தம் ஒய்தவ காஃபி குலூ பி பி இஹ்வானிஹி ஃபஹ்ரிஸ் வாலா இசாலத்தி ஒக்கலாய் குலூபி பொதுவாக வெறுப்பு என்பது வருவோம் அந்த வெறுப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் எப்படி நபி சொல்லா அலி செல்லம் ஒரு லா தத்தம் கோபப்படாது என்று கூறினார்களோ என்ன அர்த்தம் கோபம் என்பது இயற்கையாக இயல்பான ஒரு விஷயம் அது சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன நபி சொல்லா எதற்காக மூன்று தடவை கோபப்படாதீர்கள் கோபப்படாதீர்கள் கோபப்படாது என்று கூறினார்கள் கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீ செய்து விடாதே என்று அங்கு அதே போல் இங்கு வெறுத்து வெறுப்பால் ஏற்படக்கூடிய பகைமையோ அல்லது பாதிப்போ அல்லது அநியாயமோ நீ செய்து விடாது என்று நபிகள் நாயகம் சொல்லா சொன்னார் கடைசியாக வல சதபரு ஒருவருக்கொருவர் முதுகை காட்டுக்கொண்டு திரும்பிக் கொள்ளாதீர்கள் இங்கு பொதுவாக ததாபர் என்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து பேசாமல் செல்வது உறவுகளை துண்டித்து கொள்வது அது நம்முடைய மனசால் நாம் நம்முடைய அந்த கவனத்தை திருப்புவதோ அதில் அது நம்முடைய முதுகை நாம் திரும்பி சென்று அவர் வந்தவுடன் நாம் திரும்பி செல்வதோ இதுவும் தடை செய்யப்பட்டது இந்த விஷயங்களை நாம் அறிய வேண்டும் கடைசியாக நபி சொல்லாசு கூறின வல பை ஐபா பை ஐபா ஒருவர் இன்னொருவருடைய வியாபாரத்தில் விலை வியாபாரம் செய்ய வேண்டாம் ஒருவர் உங்களில் ஒருவர் இன்னொருடைய வியாபாரத்தில் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்லாசு கூறினார்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக ஷேக் சாலிபின் வசைமின் ரஹிமாவுல்லா ஒரு எடுத்துக்காட்டை கூறினார்கள் என்ன ஒரு மனிதன் ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கின்றான் என்ன செய்கின்றான் ஒரு நபர் விற்க அந்த வாங்கக்கூடியவனை வந்து என்ன செய்கிறான் உனக்கு இதே மாதிரி இதே மாதிரி பொருளை வந்து ஒம்பது ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் இதை விட சிறந்த நான் கொடுக்குறேன் வா சொல்லிட்டு கூப்பர் இது தவறாக இருக்கின்ற அதான் ஒரு சகோதரனுடைய உங்களுடைய ஒருவருடைய வியாபாரத்தில் இன்னொருவர் வியாபாரம் செய்ய வேண்டாம் பேச நடந்து கொண்டு உனக்கு இதை விட சிறந்ததாக கொடுக்குறேன் வா ஒம்பது ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் இதை விட நல்லதாக கொடுப்பேன் என்று இது வந்து என்ன ஆயிடுது ஒரு சகோதரன் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில் வியாபாரம் ஆகுவது இது தவறு செய்யப்பட்டதாக இருக்கின்றது ஹராமாக்கப்பட்டதாக இருக்கின்றது கடைசியாக ஒருவருக்கொருவர் நீங்கள் அல்லாவின் அடியார்களாக இருக்கின்றீர்கள் சகோதரர்களாக இருங்கள் ஏன் இந்த சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டது ஒரு சகோ ஒரு மனிதன் இந்த சகோதரர் எதற்காக சொல்லப்பட்டது என்றால் ஒரு மனிதன் தனக்காக என்ன விரும்புகின்றானோ அதே தன்னுடைய சகோதரனுக்காக விரும்பு விரும்புவான் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் என்னுடைய சகோதரனுக்கு என்னுடன் பிறந்த கூட பிறந்த சகோதரனுக்கு அதை தான் விரும்புவோம் ஆக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமும் சகோதரர்களாக இருக்கட்டும் நீ எதை விரும்புகின்றாயோ அதையே நீ உன்னுடைய ஒரு முஸ்லீமுக்கு நீ விரும்புவாயாக என்று இங்கு நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் இந்த விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள் ஆக முதல் பகுதி சொல்லப்பட்ட விஷயங்கள் பொறாமை கொள்வதோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் மீது வியாபாரம் விலை கூட்டி என வியாபாரம் செய்வதோ அல்லது ஒருவருக்கொரு வெறுப்பதோ ஒருவருக்கொரு மனதில் அவர்கள் அந்த வெறுப்பையும் மற்றும் அந்த வெறுப்பை வெறுப்பதோ ஒலா பைபாகும் ஒருவருடைய வியாபாரங்கள் மீது இன்னொரு வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்ற விஷயங்களை நாம் அறிந்தோம் இது இந்த ஹதீஸ் மிகவும் சிறந்த ஹதீஸும் மிகவும் மகத்தான ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருவரும் நான் சொல்லக்கூடிய குடி சொல்லக்கூடியவனாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய நாமாக இருக்கட்டும் இதை நாம் அமல்படுத்தினோம் என்றால் சுஹான் அல்லா நம்முடைய முஸ்லீம்களிடம் இருக்கக்கூடிய உறவு மிக இன்னும் கனமாகும் இன்னும் மிக வலு வலுவாக ஆகும் இதனால் மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு தீங்கு அளிக்க வேண்டுமென்றாலும் அல்லது இவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டுமென்றாலும் யோசிப்பார்கள் நாம் சிதறி இருப்பதனால மக்கள் என்ன செய்கின்றார்கள் இலகுவாக இதற்குடைய பகைமைத்தனத்தையும் அதற்குரிய உள்ள சிரம நஷ்டத்தையும் ஏற்படுத்துகின்றன ஆக நாம் ஒன்றாக கூடியிருப்பது இது இஸ்லாத்துடைய ஒரு கட்டளையும் நபி சொல்லா அலே செல்லமும் இதை போதித்திருக்கின்றார்கள் இதனால் ஒட்டுமொட்ட சமுதாயமும் ஒன்றுபட்டிருக்கும் மிகவும் பலமாக அல்லாஹால நம்மை அனைவருக்கும் ஒட்டுமொட்ட முஸ்லீம் சமுதாயத்திற்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தோஃபிக்கு கொடுப்பானாக சிறிய சிறிய தவறுகளை கொண்டு நாம் அவர்களை பகைவர்களாகவும் அல்லது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் யாருக்கு நியமத்தையும் மறுப்படையும் கொடுத்து வளர்ந்து இருக்கின்றானோ அதை கொண்டு பொறாமை கொள்வதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்தை கொண்டு நமக்கு கொடுத்த வசதியை கொண்டு அல்லாஹ் நம்முடைய மனதில் போதுமான அளவு என்ற அந்த மனப்பான்மை அல்லாவுக்கு நமக்கு கொடுத்தருள்வானாக சுஹானுக்குல்லாஹ் மபிஹம்திக்க அஷத் அல்லா இல்லா இல்லா தஸ்தபிருக்க வத்தோபு இல்லை